பெருமானுடைய திரு அப்பா பெருமானுடைய திருச்சடை திருச்சடையில கொண்டை இருக்குது கொண்டையில என்ன இருக்குது வண்டுகள் இருக்குது வண்டுகள் என்ன பண்ணுதான் அருமையா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ராகம் பாடுதான் வண்டுகள் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் என்று சொல்லுவது மாதிரி இது ஒவ்வொரு நேரத்திலையும் மந்தாரம் என்ன மற்ற பண்ண என்ன இந்த மாதிரி பாடுதான் எனவே உன் திருச்சடை ஒரு பெரிய இசை குடும்பமாவே இருக்குதப்பா <laughs> ஒரு கச்சேரியே நடந்துகிட்டு இருக்குது உன் திருச்சடையில <laughs> மண்டுகள் முடிச்சு இப்படி பாடுதான் சிவசிவ இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமான் அரசே எங்க விட்டுட்டோம் அரசே தானே ஆமா அரசே அரியாச்சிரியேன் பிழைக்கு அஞ்சல் எண்ணின் அல்லால் சேர் முடியாய் விடுதி கண்டாயி பெருமானி நான் செய்யற பிழைக்கெல்லாம் சரி மன்னிச்சு பயப்படாது போ அப்படின்னு சொன்னால் ஒழிய என் பிழையெல்லாம் நீ தொகுத்து வச்சுன்னா என்ன எனக்கு ஒன்றும் கரையேற முடியாது ஏன்னா அவ்வளோ நான் செய்யறேன் நீ தான் என்னை அஞ்சாதிரு என்று சொல்லணும்ப்பா விடுதி கண்டாய் நகை கருங்கன் நிறை சேர்மடந்தை மணந்த திருப்பொற்பத புயங்கா கூட அம்மை அம்மையோடு தழுவி இருக்கும்படியான உடலை உடைய பெருமானி திருமேனி உடைய பெருமானி வரை சேர்ந்து அடர்ந்து என்ன வல்வினைதான் வந்து அடர்வேன் அடர்வனவி அப்படியே மலை போல எனக்கு வந்து இந்த வல்வினை என்ற ஒன்று என்னுடைய உயிரை தாக்குகிறது இந்த வல்வினை எல்லாம் நான் எப்பொழுதுப்பா நீங்குவேன் அடர் புலனால் நிற்பிரிந்து அஞ்சி அஞ்சொல் நல்லாடவர்தம் விடர் விடவேனி விடுதி கண்டாய் பாருங்க ஒரு பக்கம் பொறிகளால் அழைப்புண்ணுகிறேன் இன்னொரு பக்கம் வழி இன்பத்தால் அழைப்புண்ணுகிறேன் இந்த இரண்டும் சேர நான் இவ்வாறு நான் அஞ்சுகின்றேன் விடுதி கண்டாய் என விட்டுவிட வேண்டாம் விரிந்தே எரியும் சுடரணையாய் அருமையான ஒளி பொருந்தியவனே சுடுகாட்டு அரசே இப்படி சொன்னதே இல்லை எங்கேயாவது சுடுகாட்டு அரசே இங்கே சொல்லிக்கிற இடுகாட்டு அரசேன்னு கூட சொல்லியிருக்காங்க அல்லது காட்டில் இருக்கவன்னு சொல்லியிருக்காங்க ஆனா சுடுகாட்டுக்கு அரசேன்னு சொன்னது அநேகமா இங்கதான் இருக்கு சுடுகாட்டு அரசி தொழும்பற்கு அமுதே அடியவர்களுக்கெல்லாம் அமுதா இருக்கிறாய் தொடர் வரியாய் தமியேன் தனி நீக்கும் தனித்துணையே என்னுடைய தனிமையை நீக்கி எனக்கு துணையாக நீ இருக்கணும் நான் எனக்கு வேற யாரும் இல்லை என் தனிமையை நீக்கணும்னா நீ தான் எனக்கு துணையா இருக்கணும் வேற யார் துணையும் வர முடியாது என்றெல்லாம் சொல்லி தனித்துணை நீ இருக்க யான் தறிக்கி தலையால் நடந்த வினை துணையே நீ விடுதி கண்டாய் இப்படி ஒப்பற்ற துணையாக நீ இருந்தும் கூட நான் மீண்டும் மீண்டும் இடையிடையே பொறி வழி போகிறேன் பொறி வழி போகி நான் நெறியெல்லாம் மயங்குகிறேன் அப்படி இருந்தாலும் என்னை விட்டு விட வேணாம்ப்பா விடுதி கண்டாய் வினையேனுடைய மனத்துணையே எனக்கு மனத்துக்கு துணையாயிருக்கிறாய் எந்தன் வாழ் முதலே போற்றியன் வாழ்முதலாகியன் முன்னையும் சொன்னார் இங்கேயும் சொல்றாரு எனக்கு எய்ப்பில் வைப்பேன் இந்த எய்ப்பின் வைப்புன்னா தளர்ச்சி வந்த போது பற்றுக்கூடா இருக்கிறது அதுதான் நம்ம பேங்க்ல எல்லாம் பணம் போட்டு வைக்கிறது பிஎஃப் எல்லாம் போடுறது எதுக்கு இப்ப இருக்கிற காலத்துல பரவாயில்ல இப்ப எல்லாம் ஓய்வு பெற்ற பிறகு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு வாழ்றதுக்கு அப்ப தளர்ச்சி வந்த போது எடுத்துக்கொள்ளுகின்றது ஒன்று எய்ப்பில் வைப்பு என்று பொருள் அப்படி எய்ப்பில் வைப்பாக இருக்கின்ற பெருமான் நீ திணைத்துணையேனும் பொறேன் துயராக்கையின் தின்வலியே என்னுடைய இந்த உடம்போடு நான் இருக்கிறதுக்கு ரொம்ப நான் வருத்தப்படுறேன்ப்பா இனிமே ஒரு திணையளவு கூட என்னால இருக்க முடியாதுப்பா அப்படிங்கிற வலைத்தலைமானந்த நோக்கியர் நோக்கின் வலையிற்பட்டு வலையடைப்பட்ட மயில் எப்படியோ அது போல நானும் பெண் பெண்வழிப்பட்டு வருந்துகிறேன் மிலை தலைவேணி அழிந்தேனி விடுதி கண்டாயி வெண்மதியின் ஒற்றை கலைத்தலையாய் உன் திருச்சடையில அந்த ஒற்றை மதிக்கலையாக இருக்கிறது கருணாகரணி பொருள் வேண்டாம் கைலாயம் என்னும் மலைத்தலைவா பெருமானுக்கு எத்தனையோ மலை இருந்தாலும் கூட கைலாய மலைக்கு அவன் தலைவன் அது மட்டும் மாறப்படாது அதான் இவர் தான் ரொம்ப அருமையா சொன்னார் ஒலிகழு கைலை மலை கிழவோனி அப்ப பையன் வந்து ஆறு மலைக்கும் கிழவோன் ஆறு படை வீட்டுக்கும் உரியவனா இருக்கிறான் ஆனா அப்பாவுக்கு ஒரே ஒரு மலை கைலாய மலை அதுக்கு உரியவனும் அதுவே கைலாய மலை அப்பாவுக்கு ரெண்டாவது பிள்ளைக்கு என்னது உலகத்தில் இருக்கிற எங்கெங்க மலை உண்டு அத்தனையும் உண்டு பெரிய புள்ள அரச மரத்தடி அவ்வளவுதான் பாவம் அது ஒண்ணு இன்னும் நீதிமன்றத்துக்கு போச்சா பாத்தீங்களா இல்ல இல்ல தம்பிக்கு ஏன் அப்படி கொடுத்த எனக்கு ஏன் போகணும் பது தம்பி கிம்பி கல்யாணம் இல்லைன்னு ஆகலைன்னா வச்சுக்க தனிப்பணத்து வரைக்கும் போய் நின்று அதுக்கெல்லாம் கூட உதவி செய்யும் அப்படிப்பட்ட அண்ணாச்சி இல்ல முருகன் கொடுத்து வச்சாலு இந்த பிறம் அப்பா தனக்கு ஒரு மலை போதும்டா நீ எல்லா மலையும் எடுத்துக்கிட்டாரு இந்த படம் அண்ணாச்சு எனக்கு அரச மரத்தே போதும்டா தம்பி நீ வச்சுக்க ஏன்னா உனக்கு ஒரு மலை வேணாண்டா என்ன மன்னிச்சுக்கண்ணா ஆற கவலைப்படாத உனக்கு எப்ப வேணுமோ நான் வர்றேன் இல்லவன் வள்ளி கொஞ்ச நேரம் அடம் பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நேரா போச்சு தும்பிக்கு எடுத்துட்டு உடனே உடனே அவ கட்டிக்கிட்டா அதனால இப்படி ஒரு அண்ணாச்சி இப்படி ஒரு அப்பா சம்மந்தி என்ன கவலை இல்லை சம்பந்தி மாமா நீ கொஞ்சம் ஏதாவது மலைக்கு வந்து பாரு நான் கடல்லயே படுத்துக்கிறேன்டா படுத்துக்கிற மாப்பிள்ள விட்டுருங்க என்ன பாருங்க அந்த மா மாமா வந்து ஒரு நாள் கூட மலைக்கு வர்றது இல்லையே கடல்ல படுத்துக்கிட்டு குடும்பம்னா பாருங்க அப்படி இருக்குதா இப்படியா இருக்குதா எனவே எங்க நாற்பதாவது பாட்டு கலைத்தலையாய கயிலாயம் என்னும் மலைத்தலைவா மலையாள் மணவாள என் வாழ் முதலே கயிலாயமலைக்குரியவனாக இருக்கின்ற பெருமானி உமையம்மையோடு கூட இருக்கிற பெருமானி என்னை விட்டுவிட வேண்டாம் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாற்பதாவது பாட்டு முதலை செவ்வாய்ச்சியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி விதலை செய்வேனை விடுதி விடுதி கண்டாய் அது முதல் ரெண்டு வீட்டில் அடிக்கடி நான் சொல்வது போல ஏதோ சிற்றின்பத்துறையில் தாம் ஈடுபட்டது போல சொல்வார் ஆனால் அவர் ஈடுபடவில்லை நம்ம போன்றவர்கள் ஈடுபடக்கூடாது என்பதை தெரிவிப்பதற்காக செய்து தவிர அவரை தாம் ஈடுபடவில்லை சரிங்களா இப்ப அருணகிரிநாதர் ஈடுபட்டது போல சொல்லுகிறார் அதுவே கூட சில பேர் என்ன சொல்றாங்க எல்லாம் நம்ம உலகியல் வழிபட்ட தேர்தல் அவர் ஒன்றும் அப்படி ஒன்று அந்த மாதிரி இருக்கவில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் வாரியார் சுவாமிகள் போன்றவர்கள் கூட அந்த மாதிரி அவர் இளமை காலத்தில் அப்படி இருந்து பிறகு முருகப்பெருமான் அவர்களால் மாறியவர் என்று தான் சொல்கிறார் இப்போ அது கூட இப்படி இல்லைன்னு சொல்றாங்கன்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது அது மற்றவருடைய மற்றவருடைய அந்த மாதிரி சிற்றின்பத்தை நினைத்து தம்மையில் ஏற்றுக்கொண்டு சொல்கிறார் தவிர அவர் சிற்றின்பத்துறையில் இருந்தவர் அல்லர் அப்படிலாம் சொல்றவங்கலாம் இருக்கிறாங்க என்ன பண்றது முதலை செவ்வாய்ச்சியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி ஒண்ணுமில்லை பெண்கள் வயப்பட்டு நான் கடந்து என்ற பொருள் அதுக்கு அது ரொம்ப கடுமையான சூழல் அது பெண்கள் வயப்படுது என்பது மனிதனுக்கே இருக்கிற ரொம்ப இழுக்கான செய்தி அதுவும் ஞானியர்களுக்கு பக்கமே திரும்பக்கூடாது திரும்பக்கூடாது அதனாலதான் திருவள்ளுவர் ரொம்ப அருமையாக இல்லறத்தானுக்கு ரெண்டு அதிகாரம் வச்சார் பிறன்மனை நயவாமை பரத்தையர் பிரிவு ரெண்டும் கூடாதுன்னு இல்லறத்தானுக்கு ரெண்டு விதத்துல பிரிவான் ஒன்று பரத்தையர் இதுக்காகவே தான் ஏன் இருக்கிறாங்க வேற யாரும் இல்லை என்றாலும் நீ போகக்கூடாது பிறன்மனை நயத்தல் ரொம்ப இன்னும் மிக கெடுதல் உன்னை போலவே அவனும் ஒரு அவளும் ஒரு இன்னொரு தலைவனை கொண்டிருக்கிறான் அப்படி போது நீ ஒரு தலைவன் போலாமா என்று சொல்லி பிறமனை இல்லறத்தானுக்கு ரெண்டு வைத்தார் துறைவுகளுக்கு கூடா ஒழுக்கம் என்று ஒரே ஒரு அதிகாரம் வைத்தார் ஒரே அதிகாரம் திருவள்ளுவர் மாதிரி அந்த நெறியாக கொண்டு செல்ல வேண்டிய அமைப்பு இருக்கு பாருங்க அது வேற யாரும் இல்லைதான் எத்தனை பேர் நீதி நூல் பாடினாங்க அவருடைய நீதி நூல் தான் தலையாய் நீதி அது கூடா ஒழுக்கம் பாருங்க அங்கெல்லாம் பிறன்மனை நயவாமை பரத்தேர் பிரிவுன்னு வச்சார் அது வெளிப்படையா சொன்னார் இங்கே கூடா ஒழுக்கம் ஏன்னா அது இந்த துறவு நிலைக்கு கூடாத ஒழுக்கம் தகாத ஒழுக்கம் என்று அதில் சொன்னார் ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு துறவியை போய் இந்த மாதிரி சொல்லுவதே கூட கடினமா அதனால அப்படி சொல்லுவதற்கே கூசுகின்ற ஒரு ஒழுக்கத்துல போலாமா நடைமுறை வரலாமா வரக்கூடாது அதனாலதான் கூடா ஒழுக்கம் தவ மறைந்து அல்லவை செய்தல் வேட்டுவன் புதல் மறைந்து புற்றுமிழ் தெற்று வலியின் நிலைமையான் பெற்றம் புலியந்தோல் போர்த்து மேய்ந்தற்று சாதாரண கிராமத்தாளுக்கு வழங்குற மாதிரி இன்னும் இதை விட ஒன்றும் விளக்க முடியாது மட்டிப்பை படிக்க மாட்டேங்கிறானே தவிர இது எளிமைப்படுத்தணும் என்ன தன்மை எளிமைப்படுத்துறது அதான் நான் சொல்றாரு தவத்தில் இருந்துகிட்டுடா இந்த மாதிரி தவறான ஒழுக்கத்தில் இருந்தா எது போல தெரியுமா நம்ம வேடன் இருக்கான்ல அவன் என்ன பண்றான் பறவை பிடிக்கிறதுக்கு மறையிறான் எங்க புதல்ல மறையிறான் புதர்ல மறையிறான் மறைந்து என்ன பண்ணிருக்கிறான் ஆனா அதுக்கு உரிய இதெல்லாம் அந்த பறவை சிக்கிற மாதிரி அந்த இதெல்லாம் கட்டி வச்சு ஒரு நடுப்பற தீனி போட்டு வச்சிருக்கிறான் தான் மறைஞ்சிருக்கிறது எதுக்கு அந்த பறவைகள் வர்றதுக்கு ஆனா அங்க என்ன போட்டிருக்கிறான் நிச்சயமா வந்தா சிக்கிக்கும் அப்படி எப்படி வேடுவன் வந்து இப்படி மறைஞ்சு நின்று அந்த இது பிறவைகளை வேட்டையாடுறானோ அது போலதான் இந்த அயோக்கியனும் இல்ல அப்படிதான் சொல்லணும் அவன் புதல்ல மறையறான் இவன் தவ ஒழுக்கத்துல மறையறான் ஆனா அவன் பிடிக்கிறது எதுன்னு பறவையே அது போல இவன் பிடிக்கிறது எது காம ஒழுக்கத்து என்று சாதாரண இடதுகை பெருவர்களுடைய வேடம் இதுல வந்து புல்லு பிடிக்கிற பறவை பிடிக்கிறத வச்சு விளங்குறேன் இவரை என்ன சொல்வார் எனவே கூடா ஒழுக்கம் அந்த கூடா ஒழுக்கம் இவர் கொண்டவர் அல்லர் ஆனாலும் கொண்டது போல சொல்கிறார் முதலை செவ்வாய்ச்சியர் இந்த மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடான்னு ஒரு பழமொழி இந்த மாதிரி இந்த கெட்ட பழக்கம் வந்ததுன்னா இந்த பெண்ணிச்சை வந்துட்டுதுன்னு சொன்னா திரும்ப திரும்ப அதை இழுத்துக்கிட்டே இருக்கும் அதனால முதலை செவ்வாய்ச்சியர் முதல போல அப்படி ஆப்பிட்டுக்கிட்டா விடாது முதல்ல அது போல இந்த சிந்திட்டு பந்தில விளையிட்டுட்டும் அப்புறம் விடாது அதனாலதான் முதலே எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிப்பட்ட சிவந்த வாயினை உடைய அந்த பெண்கள் வேட்கை அவ அந்த பெண் மேல விரும்புறது வெந்நீரில் கடிப்ப மூழ்கி அந்த விருப்பமாகிய வெந்நீர் வெந்நீர் என்ன கடுமையான சூடான நீர் அல்லவா அப்போ முதல போல இருக்கின்றது பிடித்தா விடாதுங்கிறது இந்த வெந்நீர் நீர் சொல்றது கேட்டா கடுமையான இந்த இன்பம் போல் காட்டி கடுமையா அதுல இழுத்துரும் அதில் அகப்பட்டவர்கள் மீள மாட்டார் அப்படி இருக்கும் இல்லைங்களா அதனால இந்த பெண் வயப்படுதல் இந்த காசிவ போன்ற பெரிய முனிவர் எல்லாம் கூட இந்த அந்த பெண் வயப்பட்டு போனதுனால வந்த வந்த வினவட்டு ஞானியர்கள் ஒரு ஸ்டேஜ் ஒரு நிலைமையில வருவாங்க அதுக்காகத்தான் காட்டுக்கு போய் தொலைஞ்சல் ஏன்னா இங்க இருந்துட்டோம்னா அவங்கள பார்க்கும் போது பார்த்தா கொஞ்சம் அப்படி மனசு வரும் இங்க தொலைஞ்சிட்டா வம்பு இல்லாமே காட்டுல பறவையும் எதுவுமா இருக்கும் அது இங்க நம்ம இதுலயாவது பறவைகிறவே இருக்கும் நேபாளம் தாண்டி நம்ம கைலாயம் போற இதுன்னு சொன்னா பறவை கூட இருக்காது சும்மா காட்டெருமைகள் ஆங்காங்க எங்கேயாவது ஒன்று ரெண்டு பது பத்து மைல் பன்னெண்டு மைலுக்கு இடையில இருக்கும் வேற எந்த பறவை ஒன்றும் இருக்காது வெளியில பூண்டு பூண்டா அப்படி சின்ன சின்ன செடி இருக்கும் அவ்வளோதான் வேற எங்கும் வானம் மலை நாம் அது தவிர வேற எதுவும் இருக்காது எதுவும் இருக்கு அப்படி போய் இருப்பது என்ன கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த புறச்சூழல் இழுக்காது இல்லைன்னா இங்க இருந்து கொண்டே செய்யறதுன்னா அது அது ஒரு இழுப்பு இருக்கும் அப்படி மனசு போகும் அல்லது அவங்க பேச்சு கொடுப்பாங்க அல்லது இவர் பெரியவர் சொல்லிவிட்டு திருநீர் வாங்க வருவாங்க அப்படி பார்க்கும்போது திருநீர் கொடுப்பாங்க அது அப்படி ஒரு தொடர்பெல்லாம் ஏற்பட்டுரும் இந்த சனியினே வேணான்னு போயிடும் தாய்மானார் கனி ஏனும் வேறு வரிய செங்காயேனும் உதிர் சருகு கந்த மூலங்களேனும் இங்க இருந்தா நானே போய் சாப்பிடாட்டு கூட சாமி ரெண்டு இட்லி சாப்பிட்டுமே ஒருத்தன் கொண்டாந்து வைப்பான் இன்னொருத்தன் நல்ல சப்பாத்தி சாமி சாப்பிட்டுன்னு கொண்டாந்து வைப்பான் அன்பனால இன்னைக்கு இட்லியும் சப்பாத்தியும் சாப்பிட்டா என்ன ஆகும் நீங்களா தூங்க வேண்டியது தவம் வராது தவம் வராது அதனாலதான் அந்த ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி என்றெல்லாம் சொன்னார் அதனாலதான் இந்த சூழல்ல இருந்து இருப்பதை விட அதுக்கு போயிடுறது காட்டுக்கு போயிடுறது அங்க என்ன கிடைக்குது கனியோ காயோ சருகோ அது வந்து என்ன பசின்னு ஒண்ணு வந்தா தொலைச்சுக்க அப்படி போன வாய் அது நல்லா இருக்கா சட்னி சாம்பார் தொலைச்சுக்கன்னு போட்டு கனல்வாதி வைந்தெய்தின் அள்ளி புசித்து நான் கண்மூடி மௌனியாகி தனியே இருப்பதற்கு எண்ணினேன் என்ன மீது சாமினி அறியாததோ உனக்கு தெரியாதாப்பா என்றெல்லாம் வேண்டுகிறார் அதனால இப்படி இங்க இருந்து உலகியலோடு இருந்து அதை மீடுவது ரொம்ப கடினம் அதனாலதான் அப்படி போயிடுவாங்க எனவே முதலை செவ்வாய்ச்சியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி அந்த அந்த ஆய்ச்சியர் முதலை போல இழுத்து விடுவார்கள் அவள் அந்த பெண்மை அவங்க மேல போடுகிற வேட்கை இருக்கே அது வெந்நீராக இருக்கும் ரொம்ப கடுமையான கொழுப்பா தொட்டா போச்சு கையே கூடும் மூணு நாளைக்கு எழுத முடியாது கையே அப்படி வலிக்கும் வெந்நீரில் கடிப்ப மூழ்கி விதலை செய்வேனி விதலைன்னா வெறுமனே உலகியல் வழிபட்டு இந்த சிற்றின்பத்துறையிலேயே நான் இருக்கிற என்னை விடுதி கண்டாயி விடாத பெருமானி விட விடக்கு உண்மிடைந்த சிதலை செய் காயம் பொறேன் ரெண்டாவது நான் ஏன் உங்ககிட்ட வரும்னு சொன்னா இந்த உடம்பு என்னால் நீக்க முடியல ஆனா ஒன்பால் வந்தால் உடம்பு நீங்க மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுட்டே என்று சொன்ன உன்னுடைய திருவடிக்கு வந்து விட்டால் அப்புறம் அங்கதான் இதுல இருந்து விடுதலை பெறுவேன் அங்க வராமையினாலே இந்த உடம்போடு இருக்க வேண்டியிருக்கு இந்த உடம்பு எப்படி இருக்குதான் அதுக்கு அது அது அது வந்து வர்ணிக்கிறார் விடக்கு ஊன்மிடைந்த விடக்குன்னா தசை தசையாகிய ஊன் சேர்ந்து இருக்குது இல்லை அதுக்குள்ள நரம்பு எலும்பும் கிடக்குது இந்த எலும்பு அதுக்கு மேல இந்த தசை அதுக்கு மேல தோல் இவையெல்லாம் போர்த்தப்பட்டிருக்கு இப்படி இவையெல்லாம் நெருங்கி கிடக்கும்படியான விடக்கு உண்மடைந்த சிதலை செய் காயம் சிதலின்னா மேல ஒவ்வொன்றா அரிக்கும் என்ன அரிக்கும்னு கேட்டால் கண்ணு எதையாவது பார்த்தா தேவலாங்கும் காது எதையாவது கேட்டால் தேவலாம் அதாவது நல்லதை கேட்பதை விட கெட்டது கேட்டால் தேவலான்னு தோணும் கண்ணு நல்லதை பார்ப்பதை விட இன்னொன்று பார்த்தா தேவலான்னு தோணும் இந்த அஞ்சும் போய் ஐம்புலன்களால் அரிப்புண்டு என்று கூட பாடியிருக்கேன் அரிப்புண்டு ஒரு சும்மா நான் அரிச்சுக்கிட்டே இருக்குது என்று இந்த ஒன்றையே அதிகமாக சொல்லி கேட்டால் அதுக்கு அரிப்புன்னு பேர் தாய்மார்கள் கூட சின்ன பிள்ளைகளை பார்த்தா ஏன்டா அரிக்கிற அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா பல பலகால் கேட்டா அது கொஞ்சம் அவங்களுக்கு கடினமா இருக்கு அது போல இங்கே ஊன்மிடைந்த சிதலைச்சை காயம் அப்படிப்பட்ட அந்த உடம்பு இருக்குதே இது பொறேன் இது வேண்டாம்ப்பா எனக்கு சுமை சிவனே முறையோ முறையோ ஏன் முறையோன்னு கேட்கிறார் நீ ஒரு முறை ஆட்கொண்டதுனால உங்ககிட்ட விண்ணப்பிக்கிறேன்ப்பா ஆட்கொள்ளப்படாத நாமெல்லாம் முறையோ முறையோன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லை சொல்றதுக்கு லாயக்கில்லை நமக்கு இந்த சொல்ல சொல்ல முடியல ஏன் கேட்டா இப்ப என்ன நீ செய்துட்டே உனக்கு முறையோ முறையோன்னு கேட்க அவர் அப்படி இல்லை எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் எல்லாம் எனக்கு போதும்பா என்று இதை பற்றி விட்டு தன்பால் வந்தார் அப்படி வந்ததுனால என்ன அப்படி வந்து என்னை ஆட்கொண்டதுனால நீ அதை விட்டுறது முறையோன்னு கேட்கிற நம்ம போகவே இல்லை நம்ம ஆட்கொள்ளவே இல்லை நம்ம எங்க முறையோ முறையோன்னு கேட்கறது இந்த சொல்ல பெய்வே கூட நமக்கு யோகியம் வா முறையோ முறையோ இது முறையாகுமா என்ன இது முறையோ இது இது தர்மம் தானோ இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ யாரு பின்னால வந்த வல்லதா வல்லதா ஆமா அதனால இங்க வந்து விடக்கு உண்மடைந்த சிதலை செய் காயம் பொறேன் சிவனே முறையோ முறையோ பார்த்தீங்களா இது முறையோ இது தர்மம் தானோ என்றெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் காலத்தால் பிந்தி வருது அது நம்ம தமிழ்ல வருது இவர் கொஞ்சம் அந்த தமிழ்ல முறையோ முறையோ அதோட நிறுத்திட்டார் ஏன்னா அதுவே எல்லாம் அடங்கி இருக்குது முறையா தர்மம் தானா நல்ல ஏழைப்படும் பார் உனக்கு திருவுள்ள சம்பதமும் என்றெல்லாம் அப்படி கொஞ்சம் விரிவா கேட்காம ரொம்ப இதா சுருக்கமா முறையோ முறையோ இது எனக்கு உனக்கு முறையாப்பா ஏன் அந்த முறையின்னு கேட்கணும்னா ஆட்கொண்டு விட்டதுனாலும் நீ அருளுடையவன் நான் இன்னைக்கு இப்படிதான் இருப்பேன் அருளுடையமே நான் இருக்கிற நீ தான் என்ன கரையை திரும்ப தவிர எனக்கு தான் அருள் இல்லைன்னு தெரியுது அதனாலதான் நான் கடிதம் படுறேன் என்று சொல்லி இப்படியெல்லாம் விண்ணப்பிக்கிறது முறையோ முறையோ திதலை செய் பூன்முலை மங்கை பங்கா நல்ல தேமெல்லாம் படர்ந்திருந்து மார்பினை உடைவலாக இருக்கிற நம்முடைய உமையமைக்கு கணவனாக இருக்கின்ற பெருமானி என் சிவகதியே எனக்கு சிவகதியாக நான் சென்று அடைகின்ற இடம் இந்த சிவகதி தான் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை அப்படின்னாரு தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணி யாரு அப்பர் சுவாமி தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணி இதெல்லாம் சிவகதிங்கிறது நம்ம அருமையா வந்திருக்கிற இடம் தான் இந்த மேற்கோள் சொல்றது எதுக்குன்னா இந்த சிவகதிங்கிறது பலரும் சொன்னதுதான் ஆனா அதுக்கு என்னது பொருள் என்று விளங்குவதற்காகவும் அது அப்படியே அழுந்துவதற்காகத்தான் மேற்கோள் அந்த காலத்துல சொன்னது மேற்கோள் வந்தாதான் சொல்லலாம் வரலன்னா என்ன பண்றது <laughs> அதுதான் அங்கேயே போச்சுன்னா போனதுதான் எனவே சிவகதி அந்த சொல்லில் இருக்கிற இறுதி சொல் அடுத்ததுல வருது அந்த அதியாக கதி அடியேற்கு உன் கடல் நான் கதினா சென்றடைகின்ற இடம் நான் சென்றடைகிற இடம் எதுவா இருக்குன்னா உன்னுடைய திருவடிதான் இருக்கணும் உன் கடல் தந்தருடவும் கொஞ்ச நாள் இருன்னு சொல்லியிருக்க கொஞ்ச நாள் இருப்பா என்று அதுதான் அதையும் அதையும் ஒருத்தர் சொல்றாரு பொய்யிலிங்கனி புகுத விட்டினி போவதோ சொலை பொருத்தமாவது நீ என்ன இந்த பொய்யில விட்டுட்டு கொஞ்சம் இருப்பான்னு சொல்லிட்டு போனியப்பா ஏன் இப்படி சொன்னேன் என்ற அதுக்கு அவனால பொறுக்க முடியல இப்படி ஆகவே இவருக்கு அந்த கதி அடியேற்க உன் கடல் தந்தருளவும் ஊன் கடியா விதி அடியேனி நீ தந்த உடனே என்னுடைய ஊன் கடிந்திருக்கணும் இந்த உடம்பு கழிஞ்சிருக்கணும் அப்படி கடியாம இருப்பதற்கு உன்னுடைய கருணை குறைவல்ல ஏன் விதி ஏன் விதிப்பா நான் செய்த பாவம் என்னை விடுமா விடாது அப்படி அந்த விதி அடியேன் என விதி அடியேனி விடுதி கண்டாய் வெண்தலை முழையில் பதி பதி உடைவாள பதி உடை வாழ் அற பார்த்து இறை பைத்து சுருங்க அஞ்சி நெடு நீரில் குளித்து ஒழிக்கும் தடை மன்னவனி ஏப்பா உடனே திருச்சடைக்கு போயிட்டார் திருச்சடையில் இவருக்கு என்ன அந்த வெண்மையான தலைகள் சுடுகாடு தலையெல்லாம் இருக்கான் அதுல என்ன பண்ணுதான் அங்க இருக்கிற பாம்பு அந்த தலைக்குள்ள இப்படி இப்படி நுழைஞ்சு நுழைஞ்சு நுழைஞ்சு நுழைஞ்சு இப்படி பாக்குதான் பார்த்த உடனே என்ன தெரியுது இந்த சந்திரனுக்கு என்ன ஆஹா நம்ம இங்க வந்து அந்த பாம்பை நம்ம விடலையேன்னு பயப்படுதான் பயப்படுதான் ஆகவே அது வெண்தலை பாம்பு அதுக்குள்ள சுருண்டு கிருண்டு இப்படி வந்து அப்படி பார்த்த உடனே இந்த பாம்பு இந்த சந்திரன் பயப்படுதான் <laughs> பயப்படுதான் அப்படி எல்லாம் இருக்கும்படியான திருச்சடையுடைய உடைய மன்னவனி என்னை விடுதி கண்டாய் என்று முடிச்சுட்டார் மன்னவனே ஒன்று மாறறியா மகிழ்ச்சி மின்னவனே விட்டிடுதி கண்டாய் மன்னவன் என்று சொன்னார் என்ன மன்னவன் அப்படின்னு கேட்டா எல்லா உயிரினங்களுக்கும் தலைவன் ஆதலில் மன்னவன் என்று சொன்னார் சரிங்களா மன்னன் மன்னனே என்றெல்லாம் சொல்லுவது தலைமை என்ற பற்றி தான் இப்ப இப்ப இருக்கிற நம்ம அரசுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துக்கு தலைவனா இருக்காங்க ஆனா இவன் எல்லா உலகத்துக்கும் தலைவன் எல்லா உயிரினங்களுக்கும் கூட தலைவன் அதனால உண்மையாக மன்னன் சொன்னா இவனை தான் சொல்லணும் அப்படி மன்னனி மன்னவனி ஒன்று மாறறியாச்சிரியேன் சிறியேன் அது என்னது மாறு அறியா மாறறியா அதுல ஒரு சொல் எஞ்சி இருக்குது கைமாறுன்னு அர்த்தம் கைமாறு என்னென்ன நீ செய்த உதவிக்கு அடியேன் ஏதேனும் ஒன்று செய்யணும் ரெண்டு தெரியல எனக்கு செய்யவே தெரியல அதான் மாறு அறியா நான் மீண்டும் உனக்கு அந்த நீ செய்த எனக்கு ஒன்றுக்கு அதுக்கு நான் மீட ஏதேனும் ஒரு பணிவான விண்ணப்பம் போன்ற மற்ற இதெல்லாம் செஞ்சிருக்கணும் அதெல்லாம் செய்யல அப்படி ஒன்று மாறறியா சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே மின்னவனே நீ மின்னல் போன்று தோன்றியும் அறிந்தும் இருக்கிறாய் விட்டிடுதி கண்டாய் மிக்க வேதமை வேதமை நூல் சொன்ன சொன்னவனே என்னை விட்டுவிட வேண்டாம் மிக்க வேத மெய் நூல் சொன்னவனே உன் வாயிலிருந்து தான் எது வந்தது நான்மறைகள் எல்லாம் வந்தன எனவே உன் திருவாயிலிருந்து வருவதெல்லாம் வேதங்களே என்று வேறு அல்லவா பேசுவதும் திருவாயால் என்னது பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணியடி அதனால நீ வாயிலிருந்து எது வருதோ அதெல்லாம் மறை அல்லவா அப்படிப்பட்ட நீ மறையவனே மறை நீ சொல்லுகிறவன் சொற்கடிந்தவனே மிக்க வேதமை நூல் சொன்னவனே சொற்கடிந்த இந்த இப்படி கூட சொல்லலாம் வேத மெய்நூல் நீ சொன்னாய் என்று ஒரு பொருள் வேத மெய் நூல்களால் சொல்லப்பட்டவனே வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனி எனவே வேதங்களை சொல்லியவன் என்று சொல்லலாம் வேதங்களால் சொல்லப்படுகின்றவன் என்று சொல்லலாம் ரெண்டும் பொருள் இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமானி ஆமா சொன்ன சொற்கடிந்தவனே சொற்கடிந்தவனே இது என்னது என்னது இது என்ன சொற்கடிந்தவன்னா எங்களுடைய சொல்லுக்கெல்லாம் போற்றிக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் போது போது பின்ன பாதாளம் ஏடினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் அருமை அருமை பார்த்தீங்களா சொற்கழிவு உன்னுடைய திருவடி எங்களுடைய சொல்லுக்கு அப்பாற்பட்டது அடிப்பட்டது பாதாளம் எடினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனிமுடியும் எல்லா பொருள் முடிவும் பேரை ஒருவால் திருமேனி வந்தனர் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துய்த்தாலும் ஓதவளவா ஒரு தோழன் தொண்டருடன் கோதில் குலத்திறந்தன் கோயில் பிலா பிள்ளைகள் இப்படி இருக்கும் போது அவன் ஊர் எங்கடி சொல்றது ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் யார் உற்றார் யார் அயலார் அவனை பாடும் பரிசு சிவ சிவ அப்படின்னு பின்னால திருவம்பாவில பார்ப்போம் எனவே அப்படி கடிந்தவனே கழியா சொற்கடிந்தவனே இன்னும் சொல்லி சுருக்கமா சொன்னோம்னா மாற்றம் மனம் கடிய நின்ற மறையோனி சொற்கடிந்தவனை என்னுடைய சொல்லுக்கு அப்பாற்பட்டிருக்கிறான் என்ன பிடிச்சு இந்த மாற்றம் மனங்கடிய நின்ற மறையோனி என்பதும் மேற்கோளா சொல்லலாம் சொற்கடிந்தவனி கழியா தொழும்பர் முன்னவனே உன்னை விட்டு நீங்காத அன்பர்களுக்கு எப்பொழுதும் முன்னின்றே அருள் செய்வாய் ஒன்னும் அவனுக்கு புறம்பே போக விட மாட்டான் அதனால முன்னவனே பின்னும் ஆனவனே அப்படின்னாரு முன்னவனே முன்னின்று அருள் செய்வாய் மீண்டும் அந்த ஆன்மா தன்னுடைய திருவடி அடைகிற வரைக்கும் அவன் உதவுவான் அது பின்னவன் ஏனென்றால் முன்னே ஆட்கொள்ளவும் வேண்டும் அப்படி வந்து ஆட்கொண்ட அந்த ஆன்மாவாய் திரும்ப கடைசியில் என்ன இருக்கணும் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் உள்ளார் போறடம் எங்கே அவன் திருவடியில போற வரைக்கும் போன பிறகும் கூட அவன் தான் மீண்டும் அந்த இன்பத்தை தந்து கொண்டே இருப்பான் அதனால நமக்கு அந்த அடி உண்டு என்பதை தோற்றுவிப்பதும் தான் அந்த அடிக்கு நமக்கு ஆளாக்குவதும் தான் அப்படி ஆளான ஆன்மாவுக்கு அந்த அடி தந்து இன்பத்தை வழங்குவனும் அவன்தான் வழங்குகின்றாய்க்கும் அருளாரமுதத்தை வாரி விழுங்கினேன் அப்படிதான் சொல்ல முடியும் இப்படியெல்லாம் நாம் நினைத்து பார்க்கலாம் இப்படியாக முன்னும் பின்னும் மாணவனி இம்முழுதையுமே முன்னும் பின்னுமானவனே இப்படி பாருங்க இம்முழுத முன்னும் பின்னுமானவனே இம்முழுதையும் இந்த உலகத்திற்கெல்லாம் முன்னும் இருக்கிறாய் இடையும் இருக்கிறாய் பின்னும் இருக்கிறாய் முந்திய மூதல் நடு இறுதியும் எல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க அது ரெண்டு சேர்த்துட்டு சரியா போச்சு உரை <laughs> உரையை நாமா சொல்லுவதை விட ஆங்காங்க இருக்கின்ற அந்த அவருடைய சொல்லை கொண்டே அந்த சொல்லை வணங்கி இப்படியாக எல்லாவற்றுக்கும் முன்னவனாயும் பின்னவனாயும் இருக்கிறான் அதுதான் அந்த முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் என்றெல்லாம் சொன்னார் சரி முழுத இல்வேர் கண்ணியர் என்னும் தழல் முழுகும் விடுதையே விழுதனை ஏனை விடுதி கண்டாய் முழுது அயல்வேர் கண்ணியர் என்னும் முழுது அயல்வேல்கின்றது கூர்மையான வேல் இருக்குதே நல்ல முழுமையான கூர்மையான வேல் இருக்கு அதே போன்றிருப்பார்களாம் அந்த அவருடைய கண்கள் கண்கள் அல்லவா ஆனால் அந்த கண்ணுடைய நுனியை இந்த வேலுக்கு இதாக சொல்வது அல்லவா அப்படிப்பட்ட கண்களை உடைய அந்த பெண்கள் கண்ணியர் என்னும் மூடித்தடல் ஏப்ப வலிமையான நெருப்பு கூட சொல்லல என்ன ஒண்ணு ஏ அவர் நெருப்புடா போப்படாத பக்கத்தில் அதே போல பெண்பால் நெருப்பு ஞானியர்களுக்கு தொடப்படாது ஆனா அந்த நெருப்பை தொட்டுட்டான் தொலைஞ்சான் மூடித்தடல் முழுகும் விழுதனையேனே ஆனா அப்படி தொடவே கூடாது நான் அவளோடு இருக்கும்படியான விழுது ஆனா சக்க அல்லவா சத்தில்லாத ஒரு பொருளாக இருக்கிறேன் விழுதையேனை விடுதி கண்டாய் விட்டு விடாதப்பா நின் வெறி மலர்த்தாள் தொழுது வெறின்னா இங்க நறுமணம்னு அர்த்தம் வெறி என்பதற்கு மனம் பெருமான் ஆனதுனால நறுமணம் ரொம்ப அருமையான மணக்கம் என்று சொல்றோமே அது அதனால வெறி என்பதற்கு இப்படிப்பட்ட உரை நம்ம நினைக்கிற மாதிரி வேற மாதிரி உரையும் உண்டு வெறிங்கிறது இப்ப நாய் வெறியா இருக்குன்னா அது வேற இப்ப மனுஷன் அதே வெறியா இருக்கிறான்னா பெரும் பற்று உடையவனை வெறின்னு சொல்றது எந்த ஒன்றிலாவது மிகுதியான ஆசை வச்சுட்டாலும் அதே வெறியா இருக்கிறான் சினிமாவே வெறிப்பேன் அவனுக்கு ஆமா நீங்களா இனிப்புன்னா ஒரே டாக்டர் வேணாம் வேணாங்கிற இனிப்புன்னா வெறியா இருக்கிறான் என்று சொல்வதற்கு அதெல்லாம் ஒன்றிலேயே மிகுபற்று வைப்பது வெறி அப்படிப்பட்டலாம் இருக்கின்ற இங்க இருக்க ஆமா மூடி சொன்னா இங்க வெறி மலர்த்தால் இங்க அப்படி சொல்லக்கூடாது வெறி என்பதற்கு நறுமணம் பொருந்திய மலர் போன்றிருக்கிற திருவடிகள் அல்லவா வெறி மலர்த்தால் தொழுது செல்வான தொழும்பரில் கூட்டிடு ஏப்பா நீ உன்னுடைய திருவடியை அடைந்து எந்த அடிவரெல்லாம் சேருகிறார்களோ அந்த அடியரோடு என்னை கூட்டேன் அடியார் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தையும் முடியா முதலே என் கருத்து முடியும் அப்படி ஆக உன்னுடைய அடியவர்கள் எல்லாம் போயிட்டே இருக்கணும் உன்னுடைய திருவடிக்கு அதுலயே அந்த குழுவிலேயே என்னையும் சேர்த்து அப்படி சேர்த்திருப்பா சோத்து எம்பிரான் பார்த்தீங்களா சோத்து இந்த சோத்துன்னா நம்ம சோத்தே விட்டுணும் இங்க வணக்கம் என்று பொருள் சிவ சிவ இந்த மாதிரி சொற்கள் நம்ம ரொம்ப அருமையா அதன் பக்கத்திலேயே ஒரு வணக்கம் என்ற ஒரு சொல் போட்டு வச்சுட்டோம்னா ஒரு நாலு தரம் படிச்சிட்டோம்னா அப்புறமேல சோத்துனா வணக்கம்னு அதனால சோத்து எம்பிரான் படுது செய்வேனை விடேல் இந்த உலகிலேயே நான் மீண்டும் மீண்டும் உழந்து கொண்டிருக்கிறேனே அப்படி இருந்தும் கூட என்னை விடேல் ஏன் விடேன்னு சொல்ல வேணாரு உடையாய் எனக்கு எனக்கு யாரு பாருகிறா நீ தானே இருக்கிற உடையவன் தான் நான் சொல்ல முடியும் வேற யார்ட்ட சொல்ல முடியுமா ஆதலால் உடையாய் உன்னை பாடுவனி எனக்கு தெரியாதப்பா நீ என்னை ஆட்கொண்டது நீ எனக்கு உடையவன்னா நீ தான் நான் பாடுவதும் உன்னைத்தான் பாடுவேன் அதனால என்னை விட்டுறாதப்பா என்றெல்லாம் பாவம் இல்லை ரொம்ப அலமந்து சொல்லுகிற பாடல்கள் எல்லாம் அதாவது அந்த பிரிவாற்றாமை சொன்ன பாருங்க திருவாசகம் முழுதும் பிரிவாற்றாமை அல்லது நன்றி உணர்வு இந்த ரெண்டினுடைய திரட்சி தான் திருவாசகம் அது ஒன்றும் மாற்றமில்லை